முத்தம் மணியம் வைரமம் நம்பம் நம் தத்தி பதித்து தலை பெய்தார் போங்கம் பத்து விரலம் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்த திறந்த வாராணீரே ஒன்னுதலே வந்து காணீரே